ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காற்று வீசினால் அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைரமா ஃபீஹா வ என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிம் எட்டு ஒன்பது ஒன்பது துவாவின் பொருள் இறைவா இதில் நல்லதையும் இதில் ஏற்படும் நல்லதையும் இது அனுப்பப்பட்டதின் நல்லதையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் மேலும் இதில் தீயதையும் இதில் ஏற்படும் தீயதையும் இது அனுப்பப்பட்டதின் தீயதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்